पात्रम् देवत्यादिगुणान्नविधेन्द्रप्रपणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथमारम्भाणयामुणमध्यमास्वराजार्यवयकामावरस्तुतिगुणाणि मेने अस्मद्गुरोस्तुतिगैकसिन्धो रामानुजशरणम् प्रपद्ये मातापितायुस्तयामि बोधिर्मम् देवमेर्मदन्मयानामाद्यस्तकुलपदेरुलाविरामम् श्रीमद्गुणङ्ग्रेवणम् प्रणमामि కులపదేరులావిరామం శ్రీమద్వరం గ్రీవరం ప్రణవామి பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டறிந்தாள் மணிவண்ணா ஒன்றபடி செவ்விதிருக்காப்பு ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் பலமாவினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு படைவோர் முழங்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டதிண்டோள் மணிவண்ணா உன் சேவலிகள் விதிரைக்காற்றோடும் நின்னோடும் திருவெண்ணியாயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வாழ் எண்ண மங்கையும் பல்லாண்டு வழிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைவோர் பொக்க முழங்க அப்பாஞ்சியமும் பல்லாண்டு நீருள்ளீரே வந்து மனவங்கொண்டேன் கூழாள் பட்டு நீர்களை எங்கள் குழுவில் கூதலாட்டம் மலர்வாழ் இலங்கை பாடாளாக படைபுருதானுக்கு பல்லாண்டு எங்கள் புகந்து கூடு மனமுடையீர்கள் வந்தொள்ளை கோடுமினாடு நமோ நாராயணாய பத்தருள்ளீர் வந்து வல்லாண்டு கூறுமின் குலத்தை கருவறியாகி அசுரறியாக்கதரை இன்னை குலத்தை எடுத்து குறைந்தார் இருளியே கண்டனக்கு குலத்திருள்ளே கண்டலிருளே ஆயிரநாமம் சொல்லி கண்டை குலத்தை தவிர்த்து பல்லாண்டு தொடங்கி வந்து வழி வழியாச் செய்கின்றார் அறிவுருவாகி அந்த பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே தீயர்வையின் அறிந்துராயே திகழ்கிற சக்கரத்தேன் கோயில் வழியாயே ஒத்தொன்று நின்று குடி குடியா செய்யினாய புறமடைவானனை ஆயிரம் தோழம் பல்லாண்டு கூறுவனெடுத்து கலைந்தனையுடுத்து கலத்ததுண்டு தொடர்பதாய் மலர் சூடி கலைந்தன சூடுமை தொண்டர்களும் நிறுத்தி திருவோண திருவிடவில் படைத்தவை நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுகிறார் பெருமான் உந்தனக்கரியோம் என்னிடத்தில் பட்டாண்டே அடியாங்கள் அடிக்கொடில் திருமதுரையில் சிறை முனைக்கு ஐந்தலைய பைனாக கலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுது கொண்டில்லா அணிவோ அபிமானங்கள் செல்வனை போல திருமாலே நான் உனக்கு பலவரியே நமோ நாராயணா பலவரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவன் பல்லாண்டு வைத்திரனை பரமேத்தியை சார்ந்தவெண்ணம் இல்லான் வன்மை வில்லிவத்தோர் தன் விரும்பிய உரைப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்ட பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்து பல்லாண்டு பவித்திரனை பரமேற்றியை வில்லான்க வெண்ணம் வில்லான் தன்னை வில்லிவத்தோர் விட்டு சேத்தன் விரும்பியதென்னுரைப்பார் நமோ நாராயணாய வெண்ணே பல்லாண்டம் பரமாத்மனை சோழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டினால் தாமரமேல் அரணங்கின் மல்லிராண்டவளவையல் மெல்லியரான் ஆயர் உளவே நீளமேலாப்பு விரித்தார் போர் மேகங்காய் தென்னீர் வாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே முளைக்கு வட்டேன் வழிவழிக்கு தவக்கோர்மையிலாப்பு விரித்தார் போர் மேகங்காள் தென்னீர் வாய் வேங்கடத்து என் பெருமாறும் போந்தார்கள் முளைக்குவட்டேன் துளிதோரச் சோர்வேனை பெண்ணீர் மயிலரை தமக்கோர்பிறகு தமக்கோர் பெருமையாமத்த நிதிகரிய மாமுயிழால் வேங்கரத்து சாமத்தின் நிறங்கொண்ட தாராளன் வார்த்தையன் நேமத்திற்கு இங்கிழக்காய் நான் இருப்பேன் வரை சிந்தை உறக்கத்தோடிவையல்லாய் எளிமையாரே தன்னை ஈடழிய என் கோவிந்தன் குணம்பாடு அழியத்த மேகங்கள் அவிகாத்திருப்பேன் பார்த்து பன்னார திருமங்கை தங்கிய சீர் மார்பர்க்கு நாரத்திலங்கொங்கை விரும்பித்தான் நாள்தோறும் பொன்னாலம் கொண்டு நிறைந்தேறி பொறிவீரால் கொண்ட விலங்கணி போல் உள்வழி அப்புகுந்து என்னை நலம் நாரணர்க்கு என் நலர் நோய் செப்பினிடைந்தான் தன்மொழில் நாள் வேங்கரத்து செங்கன்மாள் வழிக்கேள் அடிவேல் சிவின்னப்பேன் உளம்படிய புகுந்து ஒரு நாள் தங்கு மேல் என்னாவிதங்கவன் அடிவேல் சிவின்னப்பேன் குளம்பழிய புகழ்ந்து ஒரு நாள் தங்குமே என்னாகி தங்குமென் உரையின்னா கார்முயல்கால் வேங்கடத்து போராள தொழுந்தருளி பொருதவனார் பேர் சொல்லி அம்பளவிடமோ கருணால் தம்பாசரந்தருளாயானை போலெழுந்த மாமயில்கால் பாம்பரையான் வார்த்தை என்னை மையகத்தார் மதியானை போலெழுந்தா மாமுயல்காள் வேங்கரத்தை பதியாத வாழ்வீரால் பாம்பனையான் வார்த்த என்னை எண்ணம் தானாவான் கருதாது ஓர் பெண்ணுடைய பதவிதான் என்ன சொல் பையகத்தார் மதியாரே நன்னுரலால் நயந்துரசை வேகத்தை வேங்கலக்கான் விடுதோலில் விண்ணப்பத்தில் வழிவாக குருவையர்கோன் கோதமிழ் ஆகத்துவை நத்தினனையானே நன்னுடலால் நயந்துரசை மேகத்தை வேங்கலக்கான் விடுதோரில் விண்ணப்பத்தில் வழுவார புதுவேர்வான் கோதலமே ஆகத்துவை துளைப்பார் மலக்காண்டே பலோரி ஊராயிரம் மல்லாண்டதிண்டோள் மணிவண்ணா வந்தேவலி திருக்காப்பே அடியோடும் நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் பலமார்பே வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவான் சோய் வளத்துறையும் സുടാരിയും വല്ലാണ്ട് പടയോടണ്ട് അപ്പാനിയമം വല്ലാണ്ട് പരാക്രമ ഭക്തരാധിവർത്തന രാമാനുജായ ദിവ്യാജ്ഞ मे भूया सायिरागहिणे श्रीमान् श्रीरङ्गश्रियमलभद्रवा अनधिनाम् सम्बद्धया श्रीमान् श्रीरङ्गश्रियमलभद्रवा अनधिनाम् सम्बद्धया नमः श्रीवैराधार्य कुन्देन जन्मने प्रदा प्राप्य कैङ्कर्यदायिने श्रीहैरेदया पात्र भक्त्यादिगुणानव यदीन्द्रप्रवरम् वन्दे रम्यया मादरम् मुने வாழிவாய் மொழிப்பிள்ளை மாதகவாய் வாழ காக்கா பெரும்படை உதைக்கும் சேர் வாழிய சேரவாழி திருநாளி வாழிய பிரியோரம் வாழிய சுந்தர திருத்தோழில் வாழிய கையவேந்தியம் வாழிய